ஹதீஸ் ஆயிரத்தி நாற்பது அபி வக்காஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாங்கு கூறுபவரின் பாங்கை கேட்டவர் அஷ்ஹது அல்லா இலாஹ லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதியத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனன் என்று கூறினால் அவரின் குற்றங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மூன்று எட்டு ஆறு துவாவின் பொருள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாளன் எவரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் அல்லாஹுவை இறைவனாகவும் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தூதராகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன்